இன்றைக்கு சனாதனி மனிதன் சர்வசாதாரணமாக சமூகத்திலே பொய் உரைக்கிற சூழல் அதிகரித்துக் கொண்டேதான் வருகிறது தவிர குறைந்த வாழ்க்கை பெருமானார் செல்லமாக அழைப்பு செல்ல வேண்டும் ஒரு அதீசில சொன்னார்கள் இதா கதவல்ல ஒரு அடியான் பொய்யுரைத்தால் தபாஹதல் மலக்கு மயிலன் மின் நத்தினி மாஜா அபி இந்த பொய்யின் காரணமாக மலக்குகள் இவன் வாயிலிருந்து வருகிற குருநாற்றத்தால் ஒரு மையில் தூரம் தள்ளி நிற்கிறார்கள் பொய்க்கு அல்லாஹ் கொடுக்கிற அந்த நாற்றம் மலக்கிகள் ஒரு மையில் தூரம் தள்ளி நிற்கிறார்கள் பெருமானா சதந்தா ஒளிம செல்லும் சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு பொய்மை சாதாரணமாக இஸ்லாத்திற்கு முன்பும் கூட ஐயாவுள் ஜாகிரியாவிலே பொய்யை வெறுத்தார்கள் பொய் சொல்வதை அரபுகள் வெறுத்தார்கள் அகிலம் வெறுத்தது வரலாறுகளை புரட்டுங்கள் பெருமானா சதல்லாஹு அழிவு செல்ல வேண்டவர்கள் ஏகத்துவத்தை எடுத்துரைத்து ஒரு கடிதம் எழுதுகிறார்கள் கைசர் மன்னருக்கு கைசருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள் அவர் படித்து பார்க்கிறார் அரபு நாட்டை சார்ந்தவர்கள் யாராவது வியாபாரத்திற்காக வந்திருக்கிறார்களா அழைத்து வாருங்கள் என்று சொல்ல அபு சுஃபியான் குழுவோடு வியாபார கூட்டத்திற்காக வியாபாரத்திற்காக சென்றிருக்கிறார் அபு சுஃபியானை அழைத்துச் செல்லப்படுகிறது ஒரு தர்ஜுமான் ஒரு தர்ஜுமான் டிரான்ஸ்லேட்டர் வைக்கப்படுகிறார்கள் ஆனால் அபு சுஃபியான் அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்கவில்லை இஸ்லாத்தை ஏற்கவில்லை முகம்மதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் தவறாக மட்டும் சொன்னால் உங்கள் தடை போய்விடும் முகமது என்ன செய்கிறார் நான் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள் என்று கைசர் மன்னன் கேட்கிறார் ஒவ்வொரு கேள்வியாக அவர் எந்த கபீலாவை சார்ந்தவர் உயர் குணத்தை சார்ந்தவரா தாழ்குணத்தை சார்ந்தவரா என்று கேட்கிற பொழுது குறைச்சி குணம் உயர் குணத்தை சார்ந்தவராக இருக்கிறார் அவரை பின்பற்றுபவர்கள் ஏழைகளா பணக்காரர்களா ஏழைகளாகத்தான் இருக்கிறார்கள் அவர் பொய் சொன்னது உண்டா இல்லையா இப்படி வரிசையாக கேட்டு வருகிறார் அபு சுபியான் ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லுகிற பொழுது சொன்னார்கள் அவர் வாழ்க்கையிலே பொய் சொல்லி நாங்கள் பார்த்தது உடனே கைசர் மன்னர் சொன்னார் அந்த நபி இறுதி நபி வந்துவிட்டார் ஒரு காலத்திலே இந்த மண் கைசர் மண்ணையும் அவர் பிடித்து விடுவார் கண்டிப்பாக இந்த நாடும் அவருக்கு சொந்தமானதாக மாறும் என்று சொல்லிவிட்டு சொன்னார் நான் வேதங்களை படித்திருக்கிறேன் நபிமார்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் என்று படித்திருக்கிறேன் என்று கைசர் சொல்லி காட்டுகிறார் அரவணகத்திலே மற்ற நாடுகளிலே பொய் உரைப்பது என்பது இஸ்லாத்திற்கு முன்பே பெரிய பாவம் ஆனால் இன்றைக்கு பொய்மை எதிரெல்லாம் நடக்கிறது சாதாரணமாக நம்முடைய நடைமுறைக்கு வாருங்கள் ஒரு டாக்டர் சர்டிபிகேட் வாங்கலாம் உண்மையாக நாம் செய்கிறோமா பொய்மையை செய்கிறோமா உண்மையிலேயே மருத்துவ கோளாறு ஏற்பட்டு நான்கு சர்டிபிகேட் வாங்கி கொடுத்தா பிரச்சனை இல்லை நூற்றுக்கு தொண்ணூறு சதவிகிதம் அவன் போகாம ஏதாவது அடம்பிடிச்சிட்டு வீட்டுல இருப்பான் அல்லது எங்கேயாவது இவங்க பிக்னிக் போயிட்டு வந்திருப்பாங்க சுற்றுலாவுக்கு போய்விட்டு வந்து விட்டு டாக்டர் இடத்திலே ஒரு ஐம்பதோ நூறோ நீக்கினா அங்கிருந்து சர்டிபிகேட் வந்துவிடும் டாக்டரும் பொய்யுரைக்கிறார் இவர்களும் பொய்யுரைக்கிறார்கள் இங்கே இரண்டு பொய்கள் நடனமாடுகிறது தாண்டவமாடுகிறது இந்த ரெண்டு பெரும் பாவங்கள் உலகத்திலே அங்கீகாரம் பெறுகிறது பாவமாகவே இந்த சமூகம் அதை நினைப்பதில்லை உடனே சொல்லிடுவாங்க வீட்டில் இருக்கக்கூடிய உமா தாட்டு சிட்டி கொண்டு வாங்கி கொண்டு போய் கொடுத்துருங்களேன் அன்புக்குரியவர்களே எண்ணி பார்க்கிறோம் சர்வசாதாரணமாக பொய்கள் சமூகத்திலே நடந்தேறிக் சாட்சிகள் மற்ற சர்டிபிகேட்டுகள் டெத் சர்டிபிகேட் எப்ப வேணும் சொல்லுங்க யாரு செத்ததா வேணும் சொல்லுங்க வாங்கிட்டாங்க பொய் இல்லையா எதற்கும் காது கொடுத்தால் எதையும் சாதிக்கலாம் எல்லாம் பொய்மை எங்கு பார்த்தாலும் பொய்மை அபிடவிட்னு ஒண்ணு வச்சிருக்கா மாஷா நூத்துக்கு நூறு சதவீதம் உண்மையே இருக்கிற இடம் தான் அபிடவிட் என்ன சொல்லுகிறோமோ அதற்கு என்று ஒரு அமௌண்ட் அடிச்சுட்டாக்கா அங்கிருந்து பொய்யான சர்டிபிகேட்கள் வருகிறது இது சமூகத்திலே அங்கீகாரமும் பெறுகிறது ஒவ்வொருவரும் சர்வசாதாரணமாக பெரும்பாவத்தை தெரியாமலேயே செய்து கொண்டிருக்கிறோம் பெருமானா செல்லல்லாஹ் வேண்டும் என்று சொன்னார்களே பிள்ளைகளிடத்திலே கூட நீங்கள் பொய்யை சொல்லிவிடாதீர்கள் பிள்ளைகளிடத்திலே கூட நீங்கள் பொய்களை சொல்லிவிடாதீர்கள் பொய்யை வழக்கி விடாதீர்கள் பெருமானார் செல்லல்லா பலிவசனம் அந்தவர்கள் சொன்னார்களே அவர்களுடைய அறுபத்தி மூன்று ஆண்டு கால வாழ்க்கையில் அவர்களும் பொய் குறைத்ததில்லை அவர்களுடைய பிள்ளைகளையும் பொய் குறைக்க விட்டதில்லை பாதுகாத்தார்கள் குமார் நபிகள் குமார் செல்லல்லா பலிவசனம் வரலாறு அளிப்பார் நாம அப்படி செஞ்சிருக்கிறோமா யோசித்து பார்க்க வேண்டும் மிசா கிண்டலுக்கு கூட கேடுகின்ற கூட பொய் உரைக்க கூடாது என்று சொல்லுகிற ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் ஒன்றுதான் பெருமானார்களுடைய வரலாறுகளை பாருங்க அவர்களும் சிரிப்பு காட்டி இருக்கிறார்கள் பெருமானார் சகஜமாக வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் அதிலும் பொய் உரைக்கவில்லை பெருமானார் செல்லலாம் ஒரு வயசான அம்மா பெருமானாத்தை வந்து கேட்கிறாங்க நாயகமே எனக்கு ரொம்ப ஆசை நாயகமே உங்களை பார்க்கிறேன் உங்களோடு இருக்கிறேன் நாயகமே நீங்கள் எல்லாம் சொர்க்கத்தில் இருப்பீர்கள் நாயகமே எங்களுக்கும் எனக்கும் சொர்க்கத்திற்காக துவா செய்யுங்கள் நாயகமே என்று சொல்ல பெருமானா கடல்லா உடைய சொன்னாங்க கிழவிக்குன்னா சொர்க்கம் இல்லைன்ட்டாங்க இந்த கிழவிக்கு வந்ததே கோபம் ஆகவே என்று மன ஆரம்பித்து விட்டது பொதுவாக பொம்பளைகளுக்கு சொல்லவே தேவையில்லை தண்ணீரை எங்கினால் வைத்திருப்பார்கள் என்று சொல்ல முடியாது நினைத்த நேரத்தில் எல்லாம் குடம் குடமாக ஊற்றும் பண்பாடு அவர்களுக்கு சொந்தமான பண்பாடு அந்த அம்மா அது வாட்டுக்கு அழ ஆரம்பிச்சிச்சு ஆரம்பிக்க நிர்மலா செல்லல்லா பொலிவசலம் ஆறுதல் சொல்லி சொன்னார்கள் அம்மா நீ கிழவியினுடைய தோற்றத்திலே சொர்க்கத்திற்குள்ளே நுழைய மாட்டார் யார் மோத்தானாலும் அவர்கள் உள்ளே நுழைகிற பொழுது முப்பத்தி மூன்று வயதுக்குடைய இளைஞர்களாகத்தான் உள்ளே நுழைவார்கள் அதனால இளைய பெண்ணாகத்தான் நீ நுழைவாய் அம்மா இந்த கிழவியினுடைய தோற்றத்திலே நீ நுழைய மாட்டாய் என்று சொல்ல பொக்கவாய் தெரிய பல்லு தெரியன்னு சொல்ல முடியாது அந்த அம்மாவுக்கு பல்லு இருந்திருக்காரு பொக்கவாய் தெரிய அந்த அம்மா சிரித்தது என்ற வரலாறை பார்க்க முடியும் பெருமானார் கேளுகின்ற செய்கிற பொழுது கூட பொய்யுரைத்ததில்லை இன்றைக்கு அசத்த போவது யாரும் சொல்லி ஒரு நிகழ்வை பார்க்காதவர்கள் இருக்க முடியாது அத்தனையுமே பொய்யாத்தா இருக்கு சொல்லக்கூடிய எல்லா நகைச்சுவைகளும் உண்மையா சமூகத்தில் நடப்பதா ஒரு நாலு ஐந்து பிரசன்ட் பத்து இருபது சதவிகிதம் நடந்தால் மீதி இருக்கக்கூடிய எண்பதும் கற்பனை சமூகத்தில் பொய்மை தாண்டவமாக பெருமனா செல்லல்லா முடிவசன் ஒருவர் வந்து கேட்கிறார் நாயகமே எனக்கு ஒட்டகை வேண்டும் நாயகமே நாங்கள் வாகனிப்பதற்கு எனக்கு ஒட்டகம் இல்லை நாயகமே நீங்கள் நினைத்தால் ஒரு ஒட்டகம் தரலாம் நாயகமே ஒரு ஒட்டகையை தாருங்கள் என்று கேட்க பெருமானார் செல்லல்லா முடிவசல்லாம் அவருக்கு போய் ஒரு ஒட்டக குட்டியை கொடுங்க அப்படின்னா ஒரு ஒட்டக குட்டியை கொடுங்க வந்து ஒரு நாயகமே ஒட்டக குட்டியில நான் ஜகாரம் செய்ய முடியுமா நானே ஆஜானு பாகுவா இருக்கேன் நூத்தம்பது கிலோ இருக்கிறேன் ஒட்டக குட்டி என்னை தாங்குமா என்று சொல்ல பெருமானார் செல்லல்லாஹு வடிவ செல்லம் சொல்லுகிறார்கள் எல்லா ஒட்டகையும் தன்னுடைய தாய்க்கு குட்டி தானே எல்லா ஒட்டகையும் தாய்க்கு குட்டி தானே என்று பெருமானார் செல்லல்லா குழிவை செல்ல வேண்டவர்கள் கேலி செய்ததாக கேளியிலும் நகைச்சுவையிலும் உண்மை இருந்ததாக பெருமானாரை பார்க்கப்படுகிறது பெருமானார் இடத்தில் ஒரு கிராமவாசி இருந்தார் பெருமானார் செல்லல்லா அலிசனத்திற்கு கிராமப்புறத்திலிருந்து நெய்யை கொண்டு வந்து கொடுப்பார் பெருமானார் செல்லல்லா குழிவசம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க சகாபாக்களுக்கு கூட கொஞ்சம் போராமை இருக்கும் ஏன் தெரியுமா அவர் கருப்பு நிறம் கொண்டவர் கடுமையான கத்தாழை வாடை அவர் வருகிறார் என்றால் தள்ளி நிற்பார்களா ஆனால் பெருமானார் என்ன செய்வார்கள் அவர் சந்தைகளை போகிற பொழுது கட்டி பிடித்துக் கொள்வார்களா சில பேர் கட்டி பிடித்து கண்ணை மூடி நான் யார் என்று கேட்பார்கள் அல்லவா இதை போட்டு பெருமானார் கட்டி பிடித்துக் கொள்கிறார்கள் நைசா பார்த்துட்டாரு கட்டி பிடிச்சது யாருங்கிறத பார்த்துட்டாரு பெருமானார் இல்லையா பெருமானாரின் வேணி தன் மீது வர வேண்டும் என்பதற்காக இங்கு உரசுறாரு அங்க உரசுறாரு பெருமானாரை தேய்க்கிறாரு ஏனென்றா பெருமானாரின் வேணியின் மீது தன் வேணி வந்துவிட்டால் சொர்க்க உறுதி என்பது அவருக்கு தெரியாதா தேய்த்து ஆணை தருகிறார் பெருமானார் செல்லல்லா பழிவசனம் கேட்கிறார்கள் உன்னை நான் சந்தைகளை கொண்டு போய் விற்கப் போகிறேன் என்று சொல்ல அந்த நபித்தோழர் சொன்னார் அந்த கிராமவாசி சொன்னார் என்னை யாரும் நான் எதுவுமே வாங்க போறேன் நானு உங்களை மாதிரி அழகா இருந்தாக்கா தோல் வெள்ளையா இருந்தாக்கா நான் ரொம்ப அற்புதமான தோட்டத்தில் இருந்தா என்னை வாங்குறதுக்கு ஆள் இருக்கும் நானே கருப்பு நாயகமே என்னை யார் வாங்கப் போகிறார்கள் எனக்கு மதிப்பே இல்லையே என்கிற பொழுது பெருமானார் சதல்லா பலிவசனம் சொன்னார்கள் யார் சொன்னதில் உனக்கு மதிப்பு இல்லை என்று சொர்க்கத்தில் உயிர்களுக்கு நிகராக எந்த உயிரும் இல்லையே என்று பெருமானார் செல்லல்லா வடிவ செல்லும் அவரை பெருமானார் குஷிப்படுத்துகிறார்கள் சந்தோஷப்படுத்துகிறார்கள் அதிலும் பொய்மை இல்லையே அப்ப மிசாகி கேடுகின்றதில் கூட பொய்மை கேரக்ட் இன்னைக்கு கேரக்டர் பத்தி கேட்டோம்னு சொன்னா நம்மால மாஷா இல்ல இஷ்டத்துக்கு அடிச்சு விடுவாங்க இவர் பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கக்கூடிய இந்த விஷயத்துல பார்க்கலாம் அந்த மாப்பிளையை பத்தி நீங்க என்னங்க நினைக்கிறீங்க என்னமோ மாப்பிள்ளை கூடயே கூட இருந்த மாதிரி அவருக்கு என்ன தங்கம் அவன் குடிச்சுட்டு இருப்பான் கூத்தாடிட்டு இருப்பான் இதை பத்தி எல்லாம் தெரியாது ஆனா தங்கம் அவருக்கு என்ன கல்யாணம் முடிச்சு கொடுக்கலாம் இவர் சொன்னதை கேட்டு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு கடைசியில நாலு மாசத்துல நடுத்தருவுக்கு வந்த குடும்பங்கள் எல்லாம் சமூகத்தில் உண்டு கேரட் சர்டிபிகேட் கொடுப்பதாக இருந்தால் அவர்களை பற்றி அறிந்திருக்க வேண்டும் அப்படி அறியாமல் ஒரு விஷயத்தை சொன்னால் அதுவும் பொய் தான் சமூகத்திலே இந்த பொய்யும் சர்வசாதாரணமாக நடப்பதை பார்க்கிறோம் முறை பார்ப்பது அவர்களுடைய ஆட்சி காலத்திலே ஒருவர் இன்னொருவரை வந்து சொல்லுகிறார் இவர் ரொம்ப நல்லவர் உமரே அதனால இவருக்கு இந்த விஷயத்தை நீங்கள் செய்து கொடுங்கள் என்று சொல்லுகிற பொழுது உமரடி அல்லாஹுத்தாரா கேரக்டரை சொல்லுகிற பொழுது இவர் நல்லவர் என்று சொல்லுகிற பொழுது உமரடி எல்லா அவரை அழைத்து கேட்டார்கள் இவரோடு நீ வியாபாரம் செய்கிறாயா என்று கேட்டார்கள் இல்லை நான் இவனோடு நீ பயணம் செய்திருக்கிறாயா என்று கேட்டார்கள் இல்லை நாயகமே இந்த ரெண்டும் இல்லாமல் எப்படி உன்னால் சொல்ல முடியும் என்றார்கள் ஒருவனுடைய கேரக்டரை புரிவதற்கு இந்த ரெண்டும் அவசியம் உமரை பாருக் எல்லாம் சொல்லி காட்டுகிறார்கள் ஒன்று பிரயாணம் செய்திருக்க வேண்டும் என்னன்னா நல்ல ஆளா இருந்தாலும் பயணத்துல தன்னுடைய புத்தியை காட்டுகிறது இன்னொன்று கொடுக்கல் வாங்க பிசினஸ் அதுல யார் நல்லவர் யார் கெட்டவருங்கிறத வியாபாரிகள் நன்றாக அறிந்து கொள்வார்கள் நாலு தடவை ரெண்டு தடவை சரக்கு அனுப்பும் போது பாயின்னா இவர் நல்லவரா கெட்டவரா சரக்கு அனுப்பலாமா வேணாமா என்று உறுதி கொண்டுகிற பண்பாடு வியாபாரிகளுக்கு சொந்தமான பண்பாடு கேரக்டரை தெரிந்து கொள்வதற்கு ரெண்டும் தேவை ரெண்டும் இல்லாமலேயே நீ சொல்லுகிறாயா என்று உமர் கவிந்து கொண்டார்கள் வரலாறு பாத்திமா பின் மசூமா ஒரு பெண்மணி இந்த பெண்மணியை ரெண்டு பேரும் மாப்பிள்ளை கேட்டு வர்றாங்க பாத்திமாவிற்கு மசூமாவை ரெண்டு பேர் மாப்பிள்ளை கேட்டு வருகிறார்கள் ஒன்று மாவியார் அலி அல்லாஹுத்தாடா இன்னொன்று அபு ஜான் வந்து பாத்திமாவே கேட்கிறாங்க அந்த மணப்பெண்ணே நாயகத்திடத்திலே வந்து சொன்னார்கள் நாயகமே என்னை கேட்டு ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க நான் யாரை கல்யாணம் பண்ணிட்டோம் யாருடைய கேரக்டரை பற்றி நீங்கள் சொல்லுகிறீர்கள் ரெண்டு பேர்த்துல யாரை சொல்லுகிறீர்கள் நாயகே என்று கேட்க பெருமானார் சிதந்தாம் செல்ல சொன்னார்கள் அம்மா ரெண்டு பேருமே உனக்கு ஒத்து வராது ரெண்டு பேரும் உனக்கு ஒத்து வராது காரணம் முகாவியா ஏழை நீ கேட்கிற பொருளை எல்லாம் அவரால் வாங்கித்தர தர முடியாது அப்ப அவர் வேணாட்டாங்க அந்த அம்மா கேட்கிறத வாங்கி தரலன்னா அவர் எதுக்குக்கான கணவன் வேணாம் அம்மா அபூஜம் இருக்கிறாரு எப்பயுமே கையில ஒரு தடி வச்சே இருப்பாரு ஆனா அடிப்பாரு உண்டா அடிப்பாரு அந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்ப வேணாண்டாங்க நான் அடி சாப்பிடுற மாதிரி இல்லை பெருமானார் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அம்மா உனக்கு ஏற்ற மாப்பிள்ளையை நான் சொல்லவா உசாமா உசாமா இருக்கிறார்கள் அவரை நீ நடமுடித்துக் கொள் அம்மா என்று சொல்ல பெருமானார் செல்லல்லா பரிவசனத்தினுடைய சொல்லுக்கிணங்க உசாமாவை பாத்திமா பாத்திமாவிற்கு மசூமா வரலாறுகளை புரட்டிப்பாருங்கள் பாருங்கள் மதினாவிலேயே சிறந்த தம்பதி யார் என்றால் உசாமா பாத்திமா இந்த கேரக்டரை சொல்லும் போது சரியா சொல்ல வேண்டும் ஹிந்துபாவை சொல்லுகிற பொழுது பெண் பேசுகிற பொழுது மாப்பிள்ளை எப்படி பொண்ணு எப்படின்னு கேட்டா உங்களுக்கு தெரிந்த விஷயத்தை உண்மையை சொல்ல வேண்டும் இல்லை என்றா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிருந்தோம் நீங்கள் பொய் சொன்னால் அதுவும் ஒரு பெரும் இன்னைக்கு அந்த பெரும் பாவத்தை பற்றி சமுதாயம் யோசிப்பதே இல்லை இன்னொன்னு கவுளை தூ கவுளை தூ பெருமானா சதல்லா செல்லும் சாய்ந்து கொண்டு மக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள் திடீரென்று எழுந்து அமர்ந்து என்று பெருமானார் வேகத்தோடு பேசுகிறார்கள் சகாபாக்கள் பார்க்கிறார்கள் உங்களை நான் எச்சரிக்கிறேன் பொய் சத்தியத்தை விட்டும் எச்சரிக்கிறேன் பெருமானார் சதல்லாஹுலின் சிலர் நிமிந்து அமர்ந்து சொன்னார்கள் இந்த பொய் சத்தியம் ஒரு மனிதனை அழித்துவிடும் பெருமானார் சொல்லுகிறார்களே இன்றைக்கு வியாபாரத்திலே சர்வசாதாரணமாக பொய் சத்தியம் ஒரு கிலோ நாற்பது ரூபாய் கேட்டுட்டு ஏங்க சத்தியமா நாற்பத்தஞ்சுக்கு தாங்க வாங்க உங்களுக்கு ஒரு ரூபா நான் வச்சு நான் காக்க இந்த சத்தியம் தேவையா சாதாரணமாக சொல்லப்படுகிற சத்தியம் பெருமாள் செல்லமாக வழிவு செல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்தார்களே இன்னைக்கு சத்தியம் சர்வசாதாரணமாக அரங்கேற்றப்படுகிறது எதை எடுத்தாலும் சத்தியம் பொய்மை சர்வசாதாரணமாக இன்றைக்கு எதிரெல்லாம் வாழ்கிறது நீதித்துறை மாஷா வக்கீல்கள் பொய்யே சொல்றதில்லை உறுதி எடுத்திருக்கிறாங்க இங்கு காசை கேட்டாக்கா கொலை செஞ்சவனை கொலை செய்யலன்னு கொலை செய்யாதவனை செஞ்சதாக பணம் நிதியை நீட்டினால் நீதி வளைந்து கொடுக்கிறதே அங்கும் பொய்மையா எங்கு நீதம் வர வேண்டுமோ அங்கும் பொய்மைகள் நிறைந்து காணப்படுகிற சூழல் இந்த காலம் எங்கே உண்மை இருக்க வேண்டுமோ அங்கும் தூய்மை இருக்கிறது அறாமை செய்கிறோமே என்ற பண்பாடு கூட சமுதாயத்திற்கு இன்னும் வரவில்லை இது ஒரு பக்கம் இருக்க செயல்பாடுகளில் கூட தூய்மை செயல்பாடுகளில் பொய்மை சொல்லிலே அல்ல செயலிலும் பொய்யை பார்க்கலாம் ஒரு ஏழை ரொம்ப பிச்சைக்கார மாறி ஒரு ஏழை ரொம்ப பணக்கார மாறி ஆணை அணிகிறான் சொன்னா இவன் தன்னுடைய ஆணையை வைத்து பொய் சொல்லுகிறான் என்று செயலா பொய்யை காட்டுகிறான் ஏதோ ஆடையை டிப்டாப்பா போட்டுட்டு சமீப காலத்திலே நாம் எல்லாம் படித்திருக்கலாம் ஆடைய அலங்காரத்தை கொண்டு இருநூறு பெண்களை கல்யாணம் பண்ணானா யாருக்கு பார்த்தா நம்மாலதான் யாரான நம்மாலதான் இருநூறு கல்யாணம் பேரு சாட்டதான் பேர் ஆனா பொருத்தமான பேர் தான் உலகத்துக்கே அரசன் இருநூறு கல்யாணம் பண்ண அரசனா இல்லாம யாரு இருக்கிறது இப்படி செயல்பாடுகளிலே பொய்மையையும் சமூகத்திலே காணப்படுகிறது இந்த பொய்யை பற்றி சமூகம் கொஞ்சம் கூட அக்கறை எடுக்கவில்லை அல்லா ஜல்ல சாடகுத்தாலா பொய்யை விட்டும் நம்மை காப்பாற்றுவாங்க இரண்டாவது இந்த பொய்க்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு மூணு காரியத்துக்கு மட்டும் மூணு காரியத்துக்காக பொய் சொல்லலாம் ஒண்ணு தன்னுடைய வீட்டில் இருக்கிற கிட்ட பொய் சொல்லலாம் அதுவும் தேவையின் பொழுது சில பெண்கள் இருக்கிறாங்க விலையை குறைஞ்சு சொன்னா தான் ஏத்துக்குவாங்க எட்நூறு ரூபாய் சேலையை வாங்கிட்டு முன்னூறு ரூபான்னு சொன்னா அல்ஹம்துலில்லா பரவாயில்ல எங்க கணவர் ரொம்ப நல்ல கணவர் சொல்லிடுவாங்க இன்னும் சில பெண்கள் இருக்கிறாங்க பெருசா சொன்னா தான் ஏத்துக்குவாங்க முன்னூறு ரூபாய் சேலையை வாங்கிட்டு போய் வில்லாம் கிழிச்சிட்டு இருப்பாரு ஆஜியா ஏங்க வில்ல கிழிக்கிறீங்க அதை ஏங்க கேட்கிறீங்க நம்ம கதை பெரிய கதை முன்னூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் அந்த பொருட்டை எட்நூறு ரூபான்னு சொன்னா தான் இல்லைன்னு சொல்றா இப்படி சில பெண்கள் இன்னொரு வகை பெண்கள் இருக்கிறார்கள் தனக்கு உயர்வாக இருக்க வேண்டும் தன் கணவருக்கு தாழ்வா இருக்கும் தான் சேலையை கொண்டு போய் கொடுத்த உடனே அந்த பில்ல முதல்ல பார்க்க மாட்டா இவர் வாங்கியிருக்கிற பேண்ட் விட்டு பில்ல பார்ப்பான் தான் பில் இல்லை அடுத்த ஆளை நோக்கம் அந்த பேண்ட் இது எவ்வளவு இந்த சட்டை எவ்வளவு ஏன் ரோ பில்ல பாருமா அது அப்புறம் இருக்கட்டுங்க இப்ப பார்க்கலாம் தனக்கு உயர்வாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு தாழ்வாக இருக்க வேண்டும் என்ற இருக்கிற பெண்களும் சமூகத்தில் இருக்கிறார்கள் அதனால தன்னுடைய மனைவியிடத்திலே தேவை ஏற்படுகிற பொழுது பொய் சொல்வதற்கு வர்க்கத்திலே அனுமதி உண்டு அது தேவையெல்லாம் போய் சொல்லக்கூடாது வாழ்க்கை உள்ள பொய்யாவே ஓட்டிட்டு இருக்கிற புருஷமார்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க நாயகர் பொய் சொல்ல சொல்லிட்டாங்க அதனால அத்தனைக்கு போய் வெளியே போயிட்டு வருவாரு எங்கேயாவது அத்தை அடிச்சுட்டு வருவாரு எங்க போயிட்டு வரீங்க பொழுதுக்கு வர இதெல்லாம் பொய்மையில் சேர்க்கப்படும் இல்லாததை கொள்ளாத அன்புக்குரியவர்கள எண்ணி பார்ப்பார்கள் ஹோட்டல்ல போய் சாப்பிடுவாரு ஒரு வாட்டி சாப்பிட்டு இருப்பாரு என்னங்க சாப்பிடவில்லையா பார்ட்டி வந்திருக்காங்க முக்கியமான பார்ட்டி எந்த முக்கியமான பார்ட்டியும் இருக்காது முன்னாடி இட்லி தான் இருக்கும் ஆனால் இப்படி பொய்மை தேவை இல்லாத பொய்மை வீட்டிலே கூடாது மார்க்கம் கட்டிக்க இரண்டாவது போர்க்களத்திலே பொய் சொல்லலாம் மூன்றாவதாக இஸ்லா ஆகும் இரண்டு பேர்களுக்கு மத்தியிலே விரோதம் இருக்கிற பொழுது இரண்டு பேர்களை இணைத்து வைப்பதற்காக போய் சொல்லலாம் இரண்டு பேர்களை இணைத்து வைப்பதற்காக சாதகமாக ஆகி ரெண்டு நண்பர்கள் பிரிந்து போயிருப்பார்கள் இவர்கிட்ட போய் சொல்றது உங்களை பத்தி தாங்க அவர் நினைச்சுக்கிட்டே இருக்கிறார் எப்ப பார்த்தாலும் உங்களை தாங்க சொல்லிட்டு இருக்கிறார் என்று அவர்கிட்ட சொல்லி அங்க இவர்கிட்ட வந்து திருப்பி அவரை பத்தி சொல்றது உங்களை பத்தி தாங்க அவரு நினைச்சிட்டு இருக்கிறாரு எப்ப பேசினாலும் உங்க பேச்ச பேசாம இருக்கிறது இல்ல ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து இணைத்து வைப்பதற்காக பொய் சொல்வதை மார்க்கம் விரும்புகிறது மார்க்கம் தவறாக்கிறது இல்லை பாக்கி எந்த நேரத்திலையும் பொய் சொல்வது பெரும் ஆறா இரண்டாவது மாற்றுக்கு வாழ் மாறு செய்யும் இதுவும் சமூகத்திலே சமீப காலமாக அதிகமாகவே நடந்து வருகிறது வாக்கு கொடுத்துட்டாக்கா அந்த வாக்கை உயிரை கொடுத்தாவது காப்பாற்ற வேண்டும் வாக்கம் சொல்கிறது இன்றைக்கு சர்வசாதாரணமாக வாக்குக்கு மாறு செய்கிற பண்பாடு அதிகரித்து வருகிறது பெருமானார் சலல்லா ஒளிவு சிலத்தினுடைய காலத்திலே ஒரு வரலாறு நடக்கும் உமரே ஃபாரூக் ரஹில்லாவும் தலைவர்கள் தன்னுடைய மகளை விதவையான மகளை திருமணம் முடித்துக் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் அபுபக்கர் அலி அல்லா இடத்திலே போய் சொன்னார்கள் என் மகளை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்கிறீர்களா என்று சொல்ல அபுபக்கர் அலி அல்லா மூச்சே உள்ள நாலு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆச்சு பத்து நாள் ஆச்சு ஒன்றுமே பேசவில்லை சரி என்றும் சொல்லவில்லை வேண்டாம் என்றும் சொல்லவில்லை உஸ்மான் அடி அல்லாட்ட போனாங்க என் மகளை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா என்று கேட்கிற பொழுது உஸ்மான் அலி அல்லாஹால தெளிவாக சொல்லி விட்டார்கள் சைனப் என்னுடைய அன்பு மனைவி சைனப் இறந்து சில நாட்கள் தான் ஆகிறது கண்டிப்பாக இந்த நேரத்திலே திருமணம் முடிக்கிற எண்ணம் எனக்கு இல்லை என்னை விட்டுவிடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் அதற்கு பிறகு ரசூல் செல்லல்லா அலிவசலம் இடத்திலிருந்து செய்தி வருகிறது நாயகம் செல்லல்லா அலிவசலம் சொல்லி அனுப்புகிறார்கள் உமரடி அலி அல்லாவுக்கு உமரே உங்கள் மகள் ஹர்சாவை நான் மனம் வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அனுப்புகிறார் என்ன சந்தோஷம் உமரடி அல்லா நேரா போனாங்க அவுக்கு அலி அல்லாட்ட போனாங்க என்னமோ நான் வந்து வழிய வழிய வந்தேன் வார்த்தை கூட பேசுறேன் என்னை இழிவாக நினைத்துக் கொண்டீரா என் மகளுக்கு நாயகமே கிடைத்திருக்கிறார்கள் நாயக நேயர்கள் இருந்திருக்கிறார்கள் நீ எழுதுறீங்க என்று உமர் அலி அல்லாஹுத்தாலா சுப செய்தியை முதலிலே பகிர்ந்து கொள்வதற்காக அபுபக்கர் அலி இடத்திலே போய் சொல்கிறார்கள் என்னமோ பத்து நாள் ஆச்சு எட்டு நாள் ஆச்சு ஒரு வார்த்தை கூட பேசலையே இப்பொழுதுதான் அபுபக்கர் அலி அல்லாஹுத்தாலா தன்னுடைய உத்தமமான ஒரு வார்த்தையை உதிர்க்கிறார்கள் நான் பேசாமல் இருந்ததற்கு சகோதரரை ஒரு காரணம் இருக்கிறது பெருமானா செல்லல்லா நிமிஷம் எனக்கு முன்பதாகவே சொல்லிவிட்டார்கள் நான் ஹப்சாவை மணப்பதாக இருக்கிறேன் என்று பெருமானார் எனக்கு வாதா செய்திருந்தார்கள் முன்னால் சொன்னார்கள் இந்த நேரத்திலே ரகசியமாக நபிகள் பெருமானார் சொல்லி இருக்கிற பொழுது நீங்கள் வந்து என்னை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டீர்கள் இப்பொழுது நான் என்ன பதில் சொல்வது ஆமாம் என்று சொன்னாலும் பிரச்சனை இல்லை என்று சொன்னாலும் பிரச்சனை வாய் மூடி இருந்தேன் என்று சொல்ல வெறுத்து வந்த எல்லாம் கத்தி அணைத்து நெற்றிகளை முத்தமிட்டு அந்த அகப்பு அந்த அகப்பு உண்மையிலேயே உண்மையிலேயே வாதாவை காப்பாற்றுவதற்கு ரகசியத்தை காப்பாற்றுவதற்கு பொருத்தமானவர்கள் நீங்கள் தான் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள் என்ற வரலாறுகளை பார்த்திருக்கிறோமே எப்படி அவர்கள் வாக்குறுதியை காத்தார்கள் ஆனால் இன்றைக்கு சமீபத்திலே சமீப காலமாக இன்றைக்கு இந்த நிகழ்வுகள் நம்ம வாக்குறுதியை யாருக்காவது கொடுத்துட்டு இப்படி எல்லாம் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன்னு சொன்னா அடுத்தது கொஞ்ச நாள்லயே ஊரே சொல்லிடுவான் ரகசியமா வச்சுக்கிறேன் ஊரே சொல்லிடுவான் வாக்கு மாறுவதும் சாதாரணம் ஒருத்தர் வீடு விற்கிறாரு நாற்பது லட்சத்துக்கு விற்கிறாரு வாக்கு கொடுத்துட்டாரு அடுத்தவர் வந்து நாற்பத்தி ரெண்டுக்கு கேட்டார்னா இவருக்கு தூக்கமே வராது தூக்கமே வராது அவர் நாற்பத்தி ரெண்டு கேட்டாரு கொடுக்கறதா வேணாமா கொடுக்கறதா வேணாமா கொடுக்கறதா வேணாமா ராத்திரி ஃபுல்லா தூங்கமாடா ரெண்டு லட்சமாச்சே ரெண்டு லட்சமாச்சே ரெண்டு லட்சமாச்சே காலையில எந்திரிச்ச உடனே சொல்லிடுவான் வீட்டை நான் விற்காதீங்க வாக்குக்கு மாறி இல்லையா ரெண்டு லட்சம் பெரிதா மார்க்கம் பெரிதா எதை இன்றைக்கு சமூகம் தீர்மானிக்கிறது யோசிக்கிறோம் அபுத்தகதா ரவியல்லா புத்தாலாவினுடைய வரலாறுகளை கொஞ்சம் ஆய்வு செய்யுங்கள் பதில் போர்க்களம் நடப்பதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னால் அபு தகதார் அலி அல்லாஹு மக்காவில் மக்காவிலிருந்து விஜயத்து செய்து மதினாவுக்கு செல்கிறார்கள் செல்லும் வழியிலே அபூஜையில் பிடித்துக் கொள்கிறார் எங்கே செல்கிறார் நான் ஈமான் கொள்வதற்கு செல்கிறேன் அபூஜையில் பிடித்து நடத்துகிறார் நீ ஈமான் கொண்டு இந்த நேரத்திலே போய் ஈமான் கொண்டு எங்களையே எதிர்த்து தாக்குவார் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இதே இடத்திலே உன்னை கொள்ளப் அபுத்தகதா வாக்குறுதி கொடுத்தார் நான் இப்பொழுது ஈமான் கொண்டாடும் நாயகத்தை சந்தித்து ஈமான் கொண்டாடும் உன்னோடு நான் போர் செய்ய மாட்டேன் நான் இதற்கு வாக்குறுதி கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு புறப்படுகிறார் வாக்குறுதி கொடுத்ததற்கு பிறகுதான் பொதுவாகவே அரபுகள் வாக்குறுதி கொடுத்தால் உயிரை கொடுத்தாவது காப்பாற்றுவார்கள் என்று அபூஜகிலுக்கும் தெரியும் வாக்குறுதியை வாங்கிக் கொண்டு அபூஜகில் அனுப்பி இருக்கிறார் அபு தகதா ரலியல்லாவுத்தாரா பெருமானாரை சந்திக்கிற பொழுது நாளைக்கு போர்க்களம் இன்றைக்கு சந்திக்கிறார்கள் நாளை பதில் பொருட்களும் இன்றைக்கு சந்தித்து ஏகத்துவத்தை ஏற்று இஸ்லாத்தை ஏற்று ஏற்றத்தை பெற்றதற்கு பிறகு பெருமானாரிடத்திலே கேட்கிறார்கள் நாளைகளே நான் அபூஜகளிடத்திலே வாக்கு கொடுத்து வந்திருக்கிறேன் பதிலுக்கு வரமாட்டேன் என்று வாக்கு கொடுத்து வந்திருக்கிறேன் அவன் வாக்குறுதியை முறிக்கட்டுமா முறிந்து உங்களோடு சேர்ந்து போசிக்கட்டுமா வேண்டாமா என்று பெருமானார் செல்லம் வாங்க செல்லும் அவர்களிடத்தில் இருக்கிற பொழுது கண்மணி நாயகம் சிறந்தா செல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அதிசூக்களை நீங்கள் புரட்டி பாருங்கள் பெருமானார் சொன்னார்கள் நீ வாக்குறுதியை காப்பாற்று முதல் பொருட்களம் நாம இருந்தாக்கா வாக்காவது மண்ணாங்கட்டியாவது அவங்களுக்கு கொடுத்த வாக்கு பெரிய வாக்கா அந்த வாக்கியம் அல்ல தூக்கி எழுதிட்டான் கூட என்று சொல்லி விடுவோம் அல்லவா ஆனால் பெருமானார் சொன்னார்கள் வாக்குறுதியை காப்பாற்றுங்கள் நீங்கள் போருக்கு வர வேண்டாம் என்று சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னார் எப்படி வாக்குறுதி காப்பாற்றப்பட்டது இன்றைக்கு நம் சமூகத்தில் வாக்குறுதியின் நிலவு எப்படி வீட்டில் அம்மாவுக்கு வாக்குறுதி அது நிறைவேற்றப்படாத வாக்குறுதி இந்த வாக்குறுதிக்கெல்லாம் மேலாக தொகுதிகளில் கொடுக்கப்படுகிற வாக்குறுதி நாம் தலைவராக ஏற்று வைத்திருக்கிறோமே மாஷா அல்ல நம்முடைய நாட்டின் தலைவர்கள் கொடுக்கிற வாக்குறுதி இருக்கிறது அல்லவா அதுக்கு பேரே வச்சிருக்கான் வாக்கு சாவடி வாக்கு சாவடிச்சிருவான் அந்த வாக்கு தேர்தல் வரைக்கும் தான் தேர்தல் முடிஞ்ச உடனே அந்த சாவடியிலேயே செத்து போயிடும் அதை சேரேன் இதை சேரேன் அப்படி சேரேன் இப்படி சேரேன் ஒண்ணும் நடக்காது இதெல்லாம் பொய்மை இல்லையா வராம இல்லையா நம் சமுதாயம் அறாமலையே உழந்து கொண்டிருக்கிற காரணத்தினால இது அறாமாவே தெரியல சாக்கடைக்கு அருகிலேயே இருப்பவனுக்கு சாக்கடையில் நாட்டம் தெரியுமா இந்த நிலையில் தான் சமூகம் அறாமிலே சுழந்து கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே அறாமின் நாற்றமே இன்னும் தெரியாமல் மாவியா ரலியல்லா இரண்டு நாடுகளுக்கு போர் கொடுக்கிறார்கள் ஒன்று ரோம் ரோம் நாட்டோடு ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள் முகாவியா ஒப்பந்த காலத்திலே போர் தொடுக்க கூடாது ஆனால் ஒப்பந்தம் முடிந்து விட்டதாக நினைத்து போர் தொடுக்கிறார்கள் மாவியார் அலி அல்லாஹுத்தாலா ரோமை கைப்பற்றும் நிலை வருகிறது ரோமை கைப்பற்றும் நிலை வருகிறது உடனே பின்னாடிருந்து பின்னாடிருந்து ஒரு சத்தம் வருகிறது யா முகாவியா யா முகாவியா யா முகாவியா வஃபா வஃபா லா திரும்பி பார்த்தால் அம்ரிபின் அபசா ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள் வாக்குறுதியை நிறைவேற்றும் முகாமியா நாட்டின் கவர்னரை பார்த்து வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்றால் உன் தங்கடத்தை அல்லாஹ் ஏற்க மாட்டார் நீ சொர்க்கம் செல்ல முடியாது நரகம்தான் உனக்கு ஒதுங்குவிடம் வாக்குறுதியை நிறைவேற்றி முக்கால் நாட்டை பிடிச்ச மாமியார் எல்லாம் நாட்டை அப்படியே விட்டுவிட்டு புறப்பட்டார்கள் என்று வரலாறு வாக்குறுதி காப்பதற்காக இதை போன்றுதான் சாம் நாடு வாக்குறுதி காலம் முடிவதற்கு முன்பதாகவே மாவியா சாம போய் பிடிச்சிட்டாங்க ஒப்பந்தம் முடிவதற்கு முன்பதாகவே அதற்கு பிறகுதான் தெரிந்தது ஒப்பந்தம் இன்னும் முடியவில்லை அதற்குள் நாம் சாமி பிடித்து விட்டோம் என்று தெரிகிறது உடனே மாவியா தான் பிடித்த நாட்டை மீண்டும் ஒப்படைத்து விட்டு புறப்பட்டார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோமே இன்றைக்கு உலகத்தினுடைய ஏகாதிபத்தியம் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவுக்கு இந்த தகுதி உண்டா வாக்குறுதியை நிறைவேற்றுகிற தகுதி உண்டா உலகத்தில் இருக்கிற எந்த நாட்டுக்கு இந்த தகுதி உண்டு மாவியார் அடியெல்லாம் நடந்து காட்டிய ஒப்பந்தத்தின்படி நடக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஒருவர் உலகத்தில் இருக்கிறாரா காட்ட முடியுமா குறிப்பாக இந்தியாவில் இருக்கிறார்களா யாராவது ஒருவரை காட்ட முடியுமா இவர் வாக்குறுதிக்கு மாற்றமே செய்ததில்லை என்று சொல்லக்கூடிய ஒருவரையும் காட்ட முடியாது அவரைத்தானே நாம் திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப தேர்வு செய்கிறோம் ஹராம யார் அவளுக்கு தான் முன்னுரிமை காரணம் ஹராமிலை மடிந்து போய்விட்டோம் கொள்ளும் கொடிய பாவங்களை நாமே செய்து செய்து நாம் செத்துக் கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே யோசித்து பார்க்கிறோம் மாறு செய்யக்கூடாது சாதாரணமா நம்முடைய நடைமுறைகள்ல பாருங்க இரவு நேரத்துல ராங் ரூட்ல போலாமா டிராபிக் ரூல்ஸ் மாறலாமா மீறலாமா வெளிநாடுகளில் இருந்தால் இரவு நேரமாக இருந்தாலும் ஒரு வண்டியும் டிராபிக்கே இருக்காது ரெட் சிக்னல் போட்டா அவன் பாட்டுக்கு நிற்பான் ஒரு வண்டி இருக்காது கிரீன் விழுந்ததுக்கு பின்னாடி தான் போவான் நம்மால ரெட்டு விழுந்ததுக்கு பிறகு பகல்லையே பார்ப்பான் வெட்டு போட்டா வேகமா அடிக்கிறது இது வாக்குறுதிக்கு மீறல் இல்லையா டிராபிக் ரூல்ஸை மீறுவது வாக்குறுதிக்கு மீறுதல் இல்லையா இது போன்ற ஆயிரம் காரியங்கள் நோ என்ட்ரின்னு போட்டு தான் நம்ம இருக்கோம் அது மகள்லாம் ராத்திரி ராத்திரியில டிராபிக் இருக்காது அதனால போய்க்கலாம் இதுதான் சட்டம் இங்கு அறாம் நடக்கவில்லையா இதை அறாமாகவே சமுதாயம் என்னவில்லை மூன்றாவதாக மோசடி மோசடி என்பது பெரும்பா இந்த பெரும்பாவத்தையும் இந்த சமுதாயம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக செய்கிறது அமானிதம் காக்க வேண்டும் அமானிதத்தில் மோசடியே கூடாது இந்த அமானிதம் எங்கிருந்து இஸ்லாமியனுக்கு துவங்குகிறது அமானிதம் எங்கிருந்து துவங்குகிறது ஆழமுள்ள அருவாவிலிருந்து தொடங்குகிறது மாதிரி ஆழமுள்ள அருவாவிலிருந்து அமானிதம் தொடங்குகிறது எந்த அமானியத்தையாவது இவன் சரியா நிறைவேற்றிருக்கானா ஒவ்வொன்றாக நாம் பார்க்க போகிறோம் நீங்களே முடிவு செய்யும் அல்லாவிடத்திலே அல்லா நம்மை ரூகுகளாக ஆழமுள்ள அருவாகிலே நம் உடல் இல்லை வெறும் ரூகுகளாக வைத்திருக்கிற பொழுது அல்லாஹ் கேட்டான் அலஸ்து பிறப்பிக்கும் நான் தானே உங்களுடைய ரச்சகன் என்று கேட்கிற பொழுது எல்லாமே வேகமா தலையாட்டமே அலூபலா குரான் சொல்லுகிறது அல்லா நீ தான் ரச்சகன் வேக வேகமா தலையாட்டிட்டு இங்கு வந்து அவனுக்கு மாறு செய்கிறோமே தொழச் சொன்னால் நோன்பு வைக்க சொன்னால் பெற்றோர்களை கவனிக்க சொன்னால் மாறு செய்கிறோமே அவருடைய வாக்குறுதிக்கு மீறவில்லையா இங்கே மோசடி நடக்கவில்லையா அல்லாவுக்கு மோசடி நாம் செய்யவில்லையா பாலமுள் அருவாகினை செய்த அந்த அமானிதத்திற்கு மோசடி வாழ்க்கை என்பதையும் அல்லா நமக்கு அமானிதமாக கொடுத்திருக்கிறார் வாழ்நாள் அமானிதம் நம்ம கையில் இருக்கா வாழ்க்கை என்பது நம் கையில் இருக்கிறதா அல்லா கொடுத்த அமானிதம் அந்த வாழ்க்கையிலே ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நொடியும் பயனுள்ளதாக பயன்படுத்த வேண்டும் அல்லவா அதற்குத்தானே ரப்புல் ஆலமின் படைத்திருக்கிறான் அந்த வாழ்க்கையில தவறான காரியங்கள் அறாமான காரியங்களை இவன் செய்கிறான் என்றால் அறாமாக சாப்பிடுகிறான் என்றால் அறாமான தொழில் செய்கிறான் என்றால் இங்கேயும் வாழ்க்கையிலே இவன் மோசடி செய்கிறான் அல்லாஹ் கொடுத்த வாழ்வு என்ற அமானிடத்திலே மோசடி உறுப்புகள் அல்லா கொடுத்த அமானிதம் உறுப்புகள் அல்லா கொடுத்த உறுப்புகளை எதற்காக கொடுத்தானோ அதற்காக பயன்படுத்துகிறோமா கண்ணு அல்ல எதுக்காக நல்லதுதான் தான் பார்க்கறதுக்காக கொடுத்தான் இன்னைக்கு நல்லதை பார்ப்பது அதிகமாக இருக்கிறதா அல்லது நாசமா போனதை பார்க்கிறது அதிகமாக இருக்கிறதா எண்ணி பார்க்க வேண்டும் அன்புக்குரியவர்களே யோசித்து பாருங்கள் பெருமானார் சல்லல்லா குலைவசலத்துடைய காலத்திலே உம் மக்கும் ரவி அல்லாஹும் தலைவர்களாக கண் தெரியாத சகாபி வருகிறார்கள் ரெண்டு ரசூல் சல்லல்லா குலைவசலத்தினுடைய மனைவிமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்துல்லாஹி உம் மக்கும் வருகிறார்கள் உள்ளே சென்று விடுங்கள் என்று பெருமானார் சொல்லுகிற பொழுது ரெண்டு பேர் சொன்னாங்களா அவர்கள கண் தெரியாது உன்னை பெருமானாருக்கு கோபம் வந்துவிட்டது உங்களுக்கு கண் இருக்க இல்லையா அவருக்கு தெரியாத உண்மை அப்ப அம்மியாவா நீ அந்துமா நீங்கள் ரெண்டு பேரும் என்ன குருடா அவர்கள் பார்க்கக்கூடாது என்றால் நீங்கள் பார்க்கக்கூடாது இன்னைக்கு இந்த கண்ணு பார்க்காமல் இருந்ததுண்டா ஒரு நாள் அந்நிய பெண்ணை நான் பார்த்ததில்லை என்று சொல்லுகிற ஒரு மனிதனை பார்க்க முடியுமா அப்படின்னா அவர் ரூப கூட்டிட்டு இருக்க வேண்டியதான் ஹராம் என்று தெரியாமல் தெரிந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வெற்றியை பார்க்கிறது ஹராம் ஒருவர் தன்னுடைய அந்நியை பார்ப்பது ஹராம் ஆனால் இன்றைக்கு அந்த அறாம்னா அறாமே இல்லை நம்ம வீட்டுக்குள்ள அறாம் ஒரு வீட்டுல இருந்துட்டு இதெல்லாம் நடக்குமா சார் ஒரு வீட்டுல நாங்கள்லாம் அவ்வளவு சகஜமாக இருக்கக்கூடியவர்கள் அந்யோன்யமாக இருக்கக்கூடியவர்கள் எங்களிடத்தில் இதெல்லாம் நடக்குமா அறாம் சாதாரணமாக நடக்கிறது அப்ப கண்ணுக்குரிய அமானிதம் யாரை பார்க்க வேண்டுமோ அவர்களை பார்க்க கண்ணு டிவியை பார்க்கலாமா அது குடும்பத்தோட உட்கார்ந்து தேவையில்லாத படங்களை பார்த்துட்டு உடனே வாப்பா சொல்லுவாரு கொஞ்சம் மோசமான காட்சி வச்சுன்னா அப்படி பையனை பார்த்துட்டு போய் தண்ணி கொண்டு போய் தண்ணி கொண்டு அவன் தண்ணி எடுத்து போயிடுவான் குடிச்சுட்டு அடுத்த நாள் இதே மாதிரி ஒரு காட்சி வந்தோடனே அவனே கேட்கிறான் வாப்பா தண்ணி கொண்டு வரட்டுமா பாப்பா தண்ணி கொண்டு வரட்டுமா அன்புக்குரியவர்களை இந்த நிலை எது வேண்டுமோ அதைத்தான் கேட்கணும் ஆனா இன்னைக்கு அதை தவிர பாக்கி எல்லாத்தையும் இன்னைக்கு எல்லாருமே ஏற்போன வச்சுட்டு எதை கேட்க கூடாதோ அதை மட்டும்தான் கேட்கிறான் அது காலேஜ் பிள்ளைகளுக்கு மாஷால்லா சொல்லவே தேவையில்லை ஐபேடுன்னு ஒன்னு கண்டுபிடிச்சு அவன் வண்டியில போகும்போதும் அதுதான் தூங்கும் போதும் அதுதான் எந்திரிக்கும் போதும் அதுதான் பாத்ரூமுக்கு போகும்போதும் அதுதான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் உமரே பாரு நெறியல்லாஹனுடைய மகன் இவரு உமர் நலியல்லாஹுத்தாலாவினுடைய வரலாறுகளை பார்க்கிறோம் ஒரு இடத்திலே மியூசிக் சாதனங்கள் அரபுலகத்திலே இந்த பாண்டு வாத்தியம் என்று சொல்லுவார்களே அந்த பாண்டு வாசிக்கிற பொழுது இந்த தெருவிலே வாசிக்கப்பட்டது அது எங்கே கேட்காதோ அந்த அளவுக்கு சுற்றி சென்றார்களா தன்னுடைய காதை பாதுகாப்பதற்காக தன் அமானிதத்தை பாதுகாப்பதற்காக இன்றைக்கு இது நடக்குமா இந்த ஹராம் என்ன ஹராமாகவே இல்லை காதல பஸ்ல கொண்டு போய் பஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு உட்கார முடியுமா உட்கார்ந்துருவாரா அன்புக்குரியவர்களே எண்ணி பார்க்கிறோம் உலகமே ஹராமிலே மூழ்கி போயிருக்கிறது இந்த பாவங்கள் எல்லாம் நம்மை அறியாமலேயே நம்மை கொண்டு கொண்டிருக்கிறது ஆனால் சமுதாயம் கூடுறது நாவு நம்முடைய மாநிலம் நாவு என்ற மாநிலத்தை நாம் பாதுகாத்திருக்கிறோமா வாழ்க்கையிலே நாவு என்ற மாநிலத்தை பாதுகாத்திருக்கிறோமா நாவிலே உண்மை மட்டும் பேசப்பட வேண்டும் இந்த நாவு எதற்கு தேவையோ அதை மட்டும் செய்ய வேண்டும் ஆனா கண்டதையும் நின்றதையோ இந்த நாவு தடித்த வார்த்தைகளை பேசிவிடுகிறதே பெருமானார் சல்லல்லா அலி சொல்லுகிற பொழுது அழகாக சொன்னார்கள் ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே விதவிதமாக உண்பார்கள் பெருமானார் சொல்லுகிறார்கள் விதவிதமாக சாப்பிடுவார்கள் யாருக்குழுன அல்வான அது நம்ம காலத்துக்கு தான் பொருந்தும் எத்தனை வகை உணவுகள் கொண்டு ஒரு லிஸ்டே போடுறான் இது உனக்கு என்ன வேணும் டிக் பண்ணுங்கிறான் வகை வகையான உணவுகளை உண்பார்கள் வகை வகையாக உடுத்துவார்கள் ஆடைகளும் பார்த்தாக்க ஏராளமான டிசைன் வகை வகையாக அலங்கரித்துக் கொள்வார்கள் ஆனால் அவர்கள் நாவு மட்டும் கடிப்பமாக இருக்கும் என்றார்கள் இதுதான் அந்திம காலத்தின் அடையாளம் என்றார்கள் பெருமானார் சதந்தா பரிவசனம் தடித்த வார்த்தைகளை சத்தினூன கலாம் பேச்சிலே நடிப்புமாக இருப்பார்கள் என்று பெருமானார் சொல்லுகிறார்கள் இன்றைக்கு நடக்கிறதா இல்லையா எண்ணி பார்க்க வேண்டும் நாம் அமானிடம் மெதுவாக பேச வேண்டும் மக்களுக்கு புண்படாத வகையிலே பேச வேண்டும் இதெல்லாம் நடக்குமா தீயிலே சுட்டவடு ஆறிவிடும் நாவால் சுட்டவடு ஆறாது என்று சொல்லுகிறானே ஆனால் நாவால் எத்தனை பேர்களை சுட்டிருக்கிறோம் துப்பாக்கியில சுட்டா கூட செத்து போயிருமா ஆனா இந்த நாவனால சித்தா கொஞ்சம் கொஞ்சமா சாவானே அதை எத்தனை பேர் செய்து கொண்டிருக்கிறோம் செய்ய துணிந்திருக்கிறோம் எண்ணி பார்க்க வேண்டும் அன்புக்குரியவர்களே அப்ப நாவு என்ற அமானிதத்தை நாம் காத்திருக்கிறோமா காத்திரும் அபிபல்தா ராணுவ ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார் வெளிப்படுத்தி முன்னால் கொண்டு வந்து நிற்க வைக்கப்படுகிறார் பெருமானாருக்கு அருகில் இருக்கிற உமரை பாரூக் அடிகள்லாம் முத்தாளா நாயகமே அனுமதி கொடுங்கள் அனுமதி கொடுங்கள் அனுமதி கொடுங்கள் உரைவாளை தொங்க விட்டுக் கொண்டு உமரடி எல்லாம் துடிக்கிறார்கள் நானே தலையெடுத்து ரொம்ப நாள் ஆச்சு ஆகவே அனுமதி கொடுங்கள் இவரை போட்டு பார்த்தலாம் என்று துடிக்கிறார்கள் உமரடிய காமத்தலா பெருமானார் என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா ஹாஸ்தபிபுன் அபிபல்தா பதிரு போர்க்கிடத்திலே கலந்து கொண்டவர் இவரை அல்லாஹ் மன்னித்து விட்டான் இவர் என்ன தவறு செய்தாலும் அல்லாஹ் மன்னித்து கொண்டிருந்தார் உடனே உமர் அலி அல்லா இவரை போய் அல்லா மன்னித்த ஒருவரை போய் நான் இப்படி தடித்த வார்த்தை பேசிவிட்டேனே மன்னித்துக் கொள்ளுங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று பின்னாலே சென்று மன்னிப்பு கேட்ட வரலாறுகள் அதீச நூல்களில் இருக்கிறது எண்ணி பார்க்க வேண்டும் தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தி விடக்கூடாது இதுதான் நாவி மாநிலம் அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா வாகனங்கள் நம்முடைய மாநிலங்கள் ஒருத்தருடைய வண்டியை எடுத்துட்டு போற பழக்கம் நம்மள நிறைய பேருக்கு இருக்கு இந்த மிஸ்கால் கொடுக்குற பழக்கம் மாதிரி சிலர் பேசுறதே இல்லை ரொம்ப அறிவாளிகள் மிஸ்கால் மட்டும் கொடுப்பார் அடுத்தவனை இடிச்ச வாயினாக்கு மிஸ்கால் மட்டும்தான் அவர் கொடுப்பார் அடுத்தவன் எழுதி ஒருத்த பேசணும் இவர் வேலைக்கு கூட மிஸ்கால் கொடுக்கிற பழக்கம் இதை போன்ற வாகனங்களும் அமானிகள் என்னொருத்த ஓசியில வாகனம் வாங்கி போனா மரியாதையா பெட்ரோல் போட்டு ஓட்டும் மரியாதையா பெட்ரோல் போட்டு ஓட்டணும் அவன் எல்லாம் சுத்தமா தடவி மொட்டை அடிச்சுட்டு கொண்டு வந்து நிறுத்திடுறது வண்டிக்கு சொந்தக்காரன் வண்டி எடுத்துட்டு போய் நடுத்தருன்னு பாவம் தள்ளிட்டு வண்டிக்கு கொடுக்க வேண்டிய அமானிதத்தை சரியாக நாம் நிறைவேற்றி இருக்கிறோமா இது அறாது என்று கூட நாம் அறியவில்லையே அடுத்தவருடைய பொருளை எடுத்தோம் சொன்னா எந்த அளவுக்கு உபயோகித்திருக்கிறோமோ அந்த பலனை வண்டிக்கு செலுத்தி ஆக வேண்டும் பெட்ரோல் போறதா இருந்தா எடு இல்லாட்டி வண்டியிலேயே எழுதி வைக்க தப்பு கிடையாது பாத்திரங்கள் அமானிதம் பக்கத்து வீட்டுல இருந்து வர்ற பாத்திரம் இருக்குது அவங்க எதுக்கு கொடுத்தாங்களோ அதுக்கு மட்டும் பயன்படுத்திட்டு திருப்பி கொடுக்கணும் சில வீடுகள்ல நம்ம அம்மா மாதிரி அவங்க வீட்டு பாத்திரம் மாதிரியே அடுத்து அதிலேயே குழம்பு வச்சு ஒரு கொடுக்கறது அந்த பாத்திரத்தை கொடுத்து அனுப்பணுமே அப்படின்னு சிந்தனை கூட வர பக்கத்து வீட்டில் வாங்குகிற பாத்திரங்கள் கூட நம்முடைய அமானிதங்கள் பெருமனா செல்லல்லா வலிவசனத்தினுடைய வரலாறுகளை பார்க்கிறோம் ஒரு முறை ஐஷா நாயக ஒரு வீடு பக்கத்து வீட்டு பாத்திரம் வந்திருக்கிறது அதான் கொடுக்கல் வாங்கல் இருக்குமே பக்கத்து வீட்டு பாத்திரம் வர அதிலே சால்னா ஊற்றி அறுத்து வைக்கிறார்கள் நபிகள் பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி இந்த பாத்திரம் நம்ம பாத்திரம் இல்லையே என்று கேட்கிறாங்க இல்ல நேரத்தில் சாப்பாடு கொடுத்து விட்டாங்க அதுல வச்சிருக்கிறேன் பெருமானார் எப்படி என்றார்கள் எது என்றார்கள் இந்த பாத்திரம் நேற்றைக்கு பயன்படுத்துவதற்கு மட்டும்தான் அனுமதியான பாத்திரம் எதற்காக கொடுக்கப்பட்டதோ அந்த நேரம் முடிந்தவுடன் கொடுக்க வேண்டியது நானே இதில் சாப்பிடுவது எனக்கு வராம் என்றார்களே இன்றைக்கு அடுத்த வீட்டு பாத்திரத்தை கொடுக்கிறதே இல்லை சில அம்மாமார்கள் கேட்டு விட்டா கூட அப்படி எங்க வீட்டுல ஒரு பாத்திரமே இல்லைன்றது நமது இல்லா அல்லா நம்முடைய ஆபீஸ் நம்முடைய அமானிதம் நம்முடைய நேரங்கள் நம்முடைய அமானிதங்கள் எட்டு மணி நேரம் உழைக்க வேண்டும் என்று சம்பளம் வாங்கினார் எட்டு மணி நேரம் உழைக்க வேண்டும் அமானிதம் அந்த அமானிதத்தை என்னைக்காவது காத்திருக்கிறோமா அதுவும் குறிப்பாக அரசு அலுவல்களில் இருப்பவர்கள் யார் கோச்சுக்க வேண்டாம் அங்க பார்த்த போஸ்ட் ஆபீஸ்ல வரிசையா நிற்பான் இந்த அம்மாவும் அங்க பார்த்து பார்த்தாக்கா ஒரு ஏபிஎஸ்கிட்டே இருப்பாங்க அவங்க மாட்டுக்கு வரிசையா நிக்க வேண்டியது ட்ரெயின் அவசரமா வந்து நிற்கும் இவங்க அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை அது வாட்டுக்கு மெதுவா நாலு தட்டு தட்ட வேண்டியது அங்க பார்க்க வேண்டியது அப்புறம் கொஞ்சம் டீய குடிக்க வேண்டியது இவர்களின் அவசரம் புரியாமல் நடக்கிறார்களே சமூகத்தை பற்றி அறியாமல் நடக்கிறார்களே அமானிதத்தை நிலநாட்டுகிறோமா அரசாங்கம் அல்லாஹின் அமானியம் ஒரு ஆட்சித் தலைவருக்கு அல்லாஹ் ஹுக்கூமத்தை கொடுக்கிறான் என்றால் அந்த ஹுக்கூமத்தை முறைய பயன்படுத்தணும் தான் பிள்ளைய திருப்பி உள்ள கொண்டு வர்றது நான் இத்தனை கோடி ரூபாய் செலவழித்திருக்கிறேன் என் பிள்ளைக்காகத்தானே என்று தன் பிள்ளையை உள்ளே கொண்டு வருவது அமானியத்திற்கு மாற்றம் உமரை பருப்பு ரலியல்லாஹுத்தால் அவரிடத்தில் கேட்டார்களா உங்களுடைய ஆட்சிக்கு பிறகு நீங்கள் இவ்வளவு உமர் ரலியல்லாஹுத்தாலாவை தானே நீங்கள் கவர்னராக எழுந்தீர்கள் எல்லா கண்கள் சிவந்து விடுகிறது மகனை அழைத்து சொன்னார்கள் மகனை எனக்கு பிறகு நீ ஆட்சிக்கு வருவதற்கு தகுதி இல்லை முதலில் இதை நீ உணர்ந்து கொள் எனக்கு பிறகு நான் ஆறு நாள்களை மசூரா கமிட்டியாக ஆலோசனை குழுவாக நிமித்து நீங்கள் யாரை தேர்வு செய்கிறீர்களோ அவர்கள்தான் நாட்டின் கவர்னர் சொன்னதோடு மட்டுமல்லாமல் எனக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது என் மகனை தலைவராக தேர்ந்தெடுப்பீரா என்று ஒருவர் கேட்டுவிட்டால் நான் விட்டு சொல்கிறேன் என் மகன் ஆட்சிக்கு தட்டியில்லை அவரை தேர்வு செய்யக்கூடாது என்றார்கள் உமரடியெல்லாம் இது வந்தவா ஒரு சமூகத்திற்கு உமர் கொடுத்த நீளம் இங்கே ஆட்சி பீடம் என்ற அமானிதத்தை சரியாக நிறைவேற்றக்கூடிய ஆட்சித் தலைவர்கள் சமூகத்தில் உண்டா புள்ளை இல்லைன்னாக்கா செய்ய முடியும் வேற வழி இல்லை அதுல கூட சில வளர்க்கும் மகன் சொல்லி உருவாக்கி என்ன நம்ம செஞ்சிடறாங்க அல்லாஹ் பாதுகாக்க அன்புக்குரியவர்களே ஆட்சியிலும் அமான் அலுவலகத்தினுடைய பேப்பர்கள் எடுக்கலாமா அலுவலகத்தினுடைய சாதனங்கள் சாமான்கள் அமானிதங்கள் அரசுக்கு சொந்தமானவை அது நம் வீட்டுக்கு வருவது அரசு மருத்துவமனையில் இருக்கிற ஒரு வீட்டுல பார்த்தாக்கா அங்க இருக்கிற மாத்திரையோட இங்க அதிகம் என்னங்க இல்ல வர போறவங்களுக்கு கொடுக்கணுமா இல்லையா வர போறவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு அதிகாரத்தை உனக்கையா கொடுக்குது அங்கே கொடுப்பதை விட இங்கே அதிகமாக இருக்கு பேப்பர் பையன் கேட்கிறார் ஒரு அத்தட்ட நாளை கொண்டு வரண்டா அங்க அரசு அலுவலகத்தில் இருக்கிற பேப்பரை கொத்து கொத்தா கொண்டு வந்து புயல் புயலா கொண்டு வந்து மகனுக்கு நோட்டை கொண்டு வந்து மகனுக்கு அமானிதம் இல்லையா இது அமானிதத்திலே மோசடி இல்லையா அல்லா கொடுத்திருக்கிற அமானிதத்திலே மோசடி அறாம் என்ற உணர்வு சமூகத்தில் இல்லையே அல் மஜாலிஸ்வல் அமானா மஜிலிசும் கூட அமானிதம் தான் மஜிலிசும் கூட அமானிதம் தான் அதனாலதான் பள்ளியில தேவையில்லாத விஷயங்களில் பேசாதீர்கள் பெருமானார் செல்லல்லா பள்ளி சொல்ல சொன்னார்கள் அமானிதத்திற்கு அது மாற்றமானது அதை செய்தாலும் அப்ப இந்த பாவங்களை சமூகம் சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே இன்னொரு பாவம் நம் சமூகத்திலே சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது அதில் ஒன்றுதான் இந்த மது அருந்துகிற பழக்கம் இளைஞர்களிடத்திலே அதுவும் மேல்தட்டு வரைக்கும் எப்படி மது அருந்துகிறார்கள் என்றால் வீட்டுல போய் நல்ல நிம்மதியா பெட்ரூம்ல போய் கடை கடன் முடிச்சுட்டு படுத்துறது நாம யாருக்குமே டிஸ்டர்ப் பண்ணல தன்னுடைய மனைவிக்கு கொடுக்கிற தொந்தரவு இவர் அறிவதே இல்லை தன் மனைவிக்கு கொடுக்கிற தொந்தரவு டிஸ்டர்பே இல்லை என்று நினைக்கிற மேல்தட்டு இஸ்லாமியர்கள் சமூகத்தில் நிறைய உண்டு ஒரு கணக்கெடுப்பு சொல்லும் இஸ்லாமியர்கள் மதுவை விட்டு ஒதுக்கி இருந்த இஸ்லாமியர்கள் இன்றைக்கு மது பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள் ஏறத்தாழ நாற்பத்தி ரெண்டு சதவிகித இஸ்லாமியர்கள் மது அருந்துகிறார்கள் யோசிச்சு பார்க்கணும் மதுவின் கேடு என்ன மதுவை பற்றி பெருமானார் என்ன சொல்லி இருக்கிறார்கள் ஒருத்தர் ஒரு தடவை குடிச்சா ஒரு தடவை குடிச்சா நாற்பது நாட்களின் தொழுவில் அவனுக்கு அங்கீகரிக்கப்படாது ஒரு தடவை குளிச்சாவே குடியையே தன் வாழ்க்கையை கொண்டிருந்தார் பெருமனா செல்லல்லா இன்னொரு ஹதீசிலே அழகாக சொல்லி காட்டுகிறார்கள் மது அருந்துகிற பழக்கம் இருந்தால் பொதுவாகவே முக்மீன்கள் இறந்ததற்கு பிறகு சொர்க்கத்திற்கு ஐநூறு ஆண்டுகள் இருக்கிற பொழுதே சொர்க்கத்தின் வாடை நம்முடைய கபருக்கு வந்து விடுமா ஆனால் சொர்க்கத்தின் மாடையை கூட நுகர முடியாதவர்கள் இந்த மது அருந்தியவர்கள் மாணவி சொல்லலாம் அறிவு செல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள் அல் முக்மின் முக்மீனாக இருக்கிற பொழுது ஒருவன் குடிக்க மாட்டான் குடிக்கிறான் என்றால் ஈமான் அவனை விட்டு தள்ளினான் ஈமான் போயிடும் அவனை விட்டு குடிக்கிற பொழுது அவனை விட்டு ஈமான் போயிடும் ஈமான் நவீன் கோமான் சந்தமாக சொல்லுகிறார்கள் மது மருந்துக்கு கூட மதுவை பயன்படுத்தக்கூடாது என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாமியம் மருந்துக்கு கூட அபு துஃபை சகாபாக்களிலேயே கடைசியில் மரணமானவர் அபு துஃபை ரலியல்லாஹு முகாவியாரணி பார்ப்பதற்காக குதிரையிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கீழே குதிரை தள்ளியது விழுந்தார்கள் கால் அடிபட்டு போனது காலை எடுக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் காலை எடுப்பதற்கு அபுத்துஃபைல் இடத்திலே சொன்னார்கள் அன்றைக்கு வேறு வருந்தில்லை நீங்கள் மதுவை குடித்து விடுங்கள் காலை எடுக்கலாம் என்று சொல்லுகிற பொழுது வேண்டாம் நான் தொழுகையிலே நிற்கிறேன் என் காலை எடுங்கள் இதைவிட பெரியவது என்னுடைய தொழுகை என்னுடைய தொழுகை தொழுகைக்குள்ளே நான் உழைத்து விட்டால் லகித்து போய் விடுவேன் என் காலை எடுங்கள் எனக்கு தெரியாது என்றார்களே அந்த நேரத்திலும் மதுவை வெறுத்தார்கள் இவ்வளவு அப்பா ரடியல்லாவும் தாடாவிற்கு ஒரு ஆபரேஷன் செய்கிற நிலை கண்ணுக்கு மது குடித்து விடுங்கள் கண்ணிலே மருத்துவம் செய்ய வேண்டும் என்று சொல்கிற பொழுது அப்படி எனக்கு கண்ணே தேவையில்லை என்றார்கள் மதுவை குடித்து அந்த அறாமை கொண்டதற்கு பிறகு எனக்கு கண் வேண்டுமானால் அந்த கண்ணே வேண்டாம் மருந்துக்கு கூட மதுவை பயன்படுத்தவில்லையே மாணவி எப்படி தடுத்தார்கள் இந்த மதுவை பார்த்தீர்களா மதுவினுடைய மதுவை குடிக்காதீங்கன்னு சொல்லல பெருமானா மது குடிக்கிற பாத்திரம் கூட வீட்டில் இருக்கக்கூடாது என்றார்கள் பெருமானார் செல்லலாம் செல்லம் மது குடித்த பாத்திரத்தை நீங்கள் பார்த்தால் மீண்டும் நினைவு வந்துவிடும் உடனே நீங்கள் சென்று விடுவீர்கள் அதனால் மதுவினுடைய பாத்திரங்களையும் உடைத்தெறிந்து விடுங்கள் மதுவை நினைவூட்டுகிற எந்த சாதனமும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது என்று பெருமானார் செல்லலாம் செல்லம் மது விளக்கை முறையாக அமல்படுத்தினார்களே அந்த சமூகத்திலே இன்றைக்கு குடிப்பழக்கம் குடிக்கொண்டே இருக்கிறதே எண்ணிட்டு எந்த அளவுக்கு கணிந்து பேசுகிறார்கள் தெரியுமா ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே மதுவுக்கு விதவிதமான பெயர்களை வைப்பார்கள் சம்மூனா இஸ்மிகா அந்த சாராயம் என்ற பெயர் இல்லாமல் விஸ்கி என்பார்கள் பிராந்தி என்பார்கள் வீர் என்பார்கள் இது மாதிரி பல பேர்களை சொல்லுவார்கள் விதவிதமான பெயரை வைப்பார்கள் அதை யார் குடிக்கிறார்களோ நாளை வறுமையிலே அவர்கள் எழுப்பப்படுகிற பொழுது கணாதீரா மகிழ்ந்தீரன் கணாதீர் பன்றிகளாகவும் குரங்குகளாகவும் எழுப்பப்படுவார்கள் இதை விட கடுமையான வார்த்தையை பெருமானார் சல்லல்லா அலுவலம் சொன்னதுண்டா இவ்வளவு இருந்தும் குடிக்கிற வழக்கம் இபிலிசு முதல் முதல்ல இந்த சமுதாயத்தை கெடுப்பதற்கு தயார் செய்த ஆயுதமே இந்த சாராயம் தானே ஆறுத்து மாறுத்து மலக்குகள் எதனால இன்றைக்கும் அதாபப்படுகிறார்கள் ஆறுத்து மாறு மலக்குகள் சொன்னார்கள் இந்த மனுஷன் இப்படி அட்டுடியம் பண்றானே நான் மட்டும் மனுஷனா இருந்திருந்தா நாங்க மட்டும் மனுஷனா இருந்தா எந்த பாவமும் செய்ய மாட்டோம் அல்ல சொல்லுவான் அப்படியா மனுஷனா நீ போய்ப்பாரு என்று மனிதனாக்கப்படுகிறது மனிதனாக்கப்பட்டு அவர்கள் உள்ளே செல்லுகிறார்கள் ஒரு பெண்ணை பார்க்கிறார்கள் பொதுவாகவே இந்த பின்னலை பார்த்தாவே இன்னல் பிரச்சனை ஆரம்பிச்சு சில இளைஞர்கள் பார்த்தா பின்னலை பார்த்தாவே மின்னல் மாதிரி துடிப்பான் அதே மாதிரி அவர்கள் பார்க்கிறார்கள் ஒரு பெண்ணை ஜுகரா என்ற பெண்ணை பார்த்தார்கள் அந்த பெண் மது ஊட்டி கொடுத்தாள் மதுவிலே மயங்கி அந்த பெண்ணோடு தவறாக நடந்தார்கள் அல்லா மனிதனுக்கு காட்டுவதற்காகவே இதை செய்கிறான் இன்றைக்கும் அவர்கள் தண்டிக்கப்பட்டுக் செய்தார்கள் தௌபா செய்தார்கள் நீங்கள் தௌபா செய்தால் அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் சராசரி மனிதன் செய்திருந்தால் நான் அங்கீகரிப்பேன் நீங்கள் வழக்குகள் புனிதமானவர்கள் ஒரு தவறை செய்திருப்பீர்கள் உங்கள் தௌபாவை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் கியாமத்து வரைக்கும் உங்களுக்கு அதாப் உண்டு இந்த அதாபு வேண்டுமா அல்லது நாளை மறுமையிலே அதாபு வேண்டுமா என்று அல்லா கேட்கிற பொழுது உலகாதாவே போதுறப்பே மறுமையில எங்களுக்கு அதாபு வேண்டாம் என்று சொல்ல இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் அதாபப்படுகிறார்கள் என்ற வரலாறை பார்க்கிறோம் அதிசூக்களிலே இன்னொரு வரலாறு உண்டு ஒரு ஒரு பெரிய ஆபிது இருநூறு ஆண்டுகள் தொழுது கொண்டிருக்கிறார் இருநூறு வருஷம் பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் ஆயிரம் ஆண்டு வயது ஒடுக்கப்பட்டவர்கள் இருந்தார்கள் இருநூறு வருஷம் சொல்கிறாரு இந்த ஆளை கெடுக்கணுங்கிறதுக்காக இப்ளீஸ் போய் பக்கத்துல நின்று சாப்பிடாம குடிக்காம ரெண்டு நாள் தொடர்ந்து தொழுதான் இவருக்கு ஆச்சரியமாயிடுச்சு நம்ம இருநூறு வருஷமா தொழுகிறோம் சாப்பிடுற நேரத்துக்கு சாப்பிட போயிடுறோம் கழிக்கிற நேரத்துக்கு போயிடுறோம் அதுக்கு பின்னாடிதான் தொழுகிறோம் இவர் ரெண்டு நாள் தொடர்ந்து வாங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரே இவன் இவ்வளீஸ்ன்னு தெரியல தொடர்ந்து தொழுவதை பார்த்துவிட்டு இந்த தன்மைக்கு நான் வர வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன் ஒரு கொலை போதும் இந்த தன்மைக்கு வந்துருவேன் கொலையா அல்லாஹ் தடுத்திருக்கிறார் அதெல்லாம் முடியாது சரி அப்படி என்ன ஒரு விபச்சாரம் செய்து கொள் நீ என்னுடைய தன்மைக்கு வந்து விடலாம் விபச்சாரம் அந்த தான் நமக்காக அப்படியா சரி அப்படியானால் கொஞ்சோடு சாராயம் குடிச்சுக்கோ என் நிலைமைக்கு வந்துடலாம் சாராயம் தானே அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை மேல உள்ள ரெண்டையும் கவனிச்சு பார்த்தா இது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி சாராயம் எங்கே கிடைக்கும் என்று இந்த ஆமீர் கேட்கிற பொழுது ஒரு அம்மா சாராயம் இருக்கிறாங்க வாங்க கூட்டு போய் விட்டான் இங்கிலீஷ் சொல்லவா தேவை இவர் சாராயத்தை குடிச்சாரு குடிச்சு முடிச்ச உடனே போதையில அந்த பெண்ணையே கற்பழித்து விடுகிறார் உடனே இதை பார்த்து கொண்டு கணவன் வேகமாக வர அந்த கணவனை எடுத்து கொலை செய்து விட்டார் ஒரு சாராயம் சாதாரண சாராயம் இதனால் கற்பழிப்பும் நடந்தது கொடையும் நடந்தது நரகத்திற்கு சொந்தக்காரராக இருநூறு வந்து ஆபில் மாறினார் என்று சொன்னார் அப்ப அந்த சாராயத்தினுடைய வேகம் என்ன என்பதை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு மேல்தட்டு மக்கள் அதை சர்வசாதாரணமாக செய்கிறார்கள் பெரிய ஹராம் நம்முடைய வீட்டுக்குள்ளே அரங்கேற்றப்படுகிறது அன்புக்குரியவர்களை இதை தடுத்து நிறுத்துவது நம்ம மீது கடமை இன்னொரு பாவம் சமூகத்தில சாதாரணமாக இன்றைக்கு ஆரம்பித்து நடக்கிற பாவங்களில் ஒன்று விபச்சாரம் விபச்சாரம் இஸ்லாமிய பெண்களிலும் ஆண்களிலும் அதிகரித்து வருகிறது எதனால் ஒன்று வரதட்சணை வரதட்சணை கொடுக்க முடியாத பெண்கள் வீட்டிலே நான்கு ஐந்து பெண்கள் இருக்கிறார்கள் என்ன செய்வது வேறு வழியில்லை அடுத்தவன் அழைக்கிறான் மாற்று மதத்தை சார்ந்தவன் அழைக்கிறான் எதுவுமே வேண்டாம் என்று அழைக்கிறான் ஒன்றுமே சொல்லிக் கொள்ளாமல் புறப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை விமச்சாரத்திலே கழிக்கிறார்களே இதற்கு என்ன காரணம் இந்த வரதட்சணை தானே இதை அழிப்பதற்கு இன்றைக்கு சமூகம் முன் வந்திருக்கிறதா எண்ணி பார்க்க வேண்டும் இந்த ஜினாவுக்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது வருதா இல்லை மார்க்கும் பெண்களுக்கு அலங்காரம் என்று வரதாவை கொடுத்திருக்கிற இந்த வரதாவை தூக்கி எறிந்த காரணத்தினால் இஸ்லாமிய பெண்களுக்கு இயற்கையிலேயே அல்லாஹ் அழகை கொடுத்திருக்கிறானே அல்லாஹ் அன்பை கொடுத்திருக்கிறானே அந்த அழகு இன்னொருவரால் பறிக்கப்படுகிறதே என்ன காரணம் வருதாய் வருதாவை போட்டு அந்த அழகை மறைத்திருந்தால் ஒரு பெண்ணுக்கு இறைவன் அளித்த அழகை மறைத்திருந்தால் இந்த பிரச்சனை நடந்திருக்குமா இன்றைக்கு வருதாவிலேயும் சமூகம் கோளாறு மூன்றாவதாக கலாச்சார சீரழிவுகள் சேட்டிங் பேட்டிங் டிஸ்கோட்டி வார் வீர் என்று நம்முடைய பெண்கள் செல்ல ஆரம்பித்திருக்கிறார் மேல்தட்டு பெண்கள் மேல்தட்டு ஆண்கள் காசு இருக்கிற மமதைகளை டிஸ்போட்டி உரைகள் போய் அங்கு யாரோடும் ஆடுகிற சூழல் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சர்வசாதாரணமாக நகர்ப்புறங்களிலே நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் விபச்சாரம் அதிகமாவதற்கு இதுக்கும் ஒரு காரணம் இன்னொரு பக்கம் டெலிவிஷன் முறைகள் யாரை பார்த்தாலும் ரெண்டு கொண்டாட்டி இல்லாத நாடகமே இல்லை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டிய எந்த நாடகத்தை துரத்தினாலும் அந்த நாடகத்துல ரெண்டு கொண்டாட்டி இவருக்கு ரெண்டு கொண்டாட்டி இவன் பார்க்கிறான் நமக்கு மட்டும் ஏன் ஒண்ணு நியாயமா ஒண்ணு இருந்தாலும் என்ன ஒண்ணு வச்சுக்கல நாடகத்திலேயே வரலாம் அப்புறம் நமக்கு என்ன என்று இன்னொரு பக்கம் விபச்சாரம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது டெலிவிஷன்களும் இதற்கு ஒரு காரணம் விபச்சாரத்தில் இன்னொரு முக்கியமான காரணம் கணவனின் கண்டுகொள்ளாமை நிறைய கணவன்கள் தன்னுடைய மனைவியை பற்றி கண்டுகொள்ளாமை வீட்டில் இருக்கிற பெண்கள் வாலிப பெண்களை பற்றி கண்டுகொள்ளாத பெற்றோர்கள் சமூகத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள் புள்ள காலேஜுக்கு போதுன்னா அந்த பிள்ளையை பராமரிக்கிற பொறுப்பு உங்களை சார்ந்தது நீங்க நான் வேலைக்கு போயிடுறேன் நான் என்ன செய்ய முடியும் சில பெண்களை பார்த்தா சில ஆண்கள் தாப்பினார் என் பிள்ளைனா அப்படி இல்லை ஏங்க உங்க பிள்ளை தவறா நடக்கிற மாதிரி தெரியுது என்று ஒரு இன்ஃபார்ம் பண்ணினா நம்ம புள்ள அப்படி இருக்காது நீங்க வேற யாராவது சொல்றீங்க என்று சொல்லக்கூடிய பெற்றோர்களும் சமூகத்தில் அதிகமாக இருக்கிறார்கள் கணவனின் கண்டுகொள்ளாமை இதை போன்று நமது இல்லா அல்லாத பாதுகாக்க வேண்டும் ஒரு பெண்மணி கோட்டுக்கு சேலத்திற்கு வந்தா அந்த சேலத்திற்கு வருகிற பொழுது அந்த பெண்மணி விம்பிய வார்த்தைகள் உண்டு விம்பிய வார்த்தைகள் உண்டு வந்து சொன்னார் என்னுடைய கணவனிடத்திலிருந்து எனக்கு விடுதலை வாங்கி கொடுத்து கொடுங்கள் என்று அடுகிறாள் என்று அடுகிறாள் எதற்கம்மா எதற்கம்மா என்று கேட்கிற பொழுது அந்த பெண்மணி நான் சொல்ல முடியாத சிலர் நீங்கள் விடுதலை வாங்கிக் கொடுங்கள் சில விஷயங்களை சொல்லக்கூடாதல்லவா என்று சொல்ல இல்லை விடுதலை வாங்கித் தர வேண்டுமானால் குழா வாங்கிக் கொடுக்க வேண்டுமானால் நியாயமான காரணங்கள் இருந்தால் தான் வாங்க முடியும் இல்லாட்டி வாங்க முடியாது நியாயமான காரணத்தை சொல்லுங்கள் என்று சொல்ல அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை என்னுடைய கணவன் என்ன செய்வார் தெரியுமா தினமும் வந்து என்னிடத்தில் சிகரத்தை குடித்து என்னுடைய காணி தொடை வரைக்கும் அவனுடைய சிகரத்தினுடைய அந்த அடிச்சுவடி இல்லாத இடமில்லை நசரன் அடிச்சுவடி இல்லாத இடமில்லை இதோடு நிறுத்தவில்லை எந்த புறங்கள் பெண்களுக்கு அழகாக இருக்குமோ அந்த இடங்களிலும் சிகரத்தால் சுட்டு கொதிக்கிறார் இவனோடு நான் என்னை வாழச் சொல்லுகிறீர்களா நான்கு ஆண்டு காலமாக நான் கஷ்டப்படுகிறேன் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதில் ஒரு நாள் தன்னுடைய நண்பனை கொண்டு வந்து எனக்கு முன்னால் நிறுத்தி ஒரு இஸ்லாமியன் செய்த வேலை தன்னுடைய நண்பனை கொண்டு வந்து நிறுத்தி இவனுக்கு நீ இன்றைக்கு சுகமளிக்க வேண்டும் என்று சொல்கிறானே சுகமளிக்க வேண்டும் என்று சொல்கிறானே நவுதுவில்லா எப்படி இருக்கும் ஒரு கணவனின் நடத்தை நம் சமுதாயத்திலே சாதாரணமாக இன்றைக்கு செய்கிற சூழல் தெரிஞ்சே இந்த நீங்கள் எல்லாம் சமீபத்தில் பத்திரிகையில படிச்சிருக்கலாம் வாடகை மனைவிகள் அப்படின்னு ஒரு சாப்டர் வந்துச்சு அதை ஆய்வு செய்த ரிப்போர்ட்டர்கள் அறிவிக்கிறார்கள் அதுல ஒரு ரெண்டு மூணு குடும்பத்தை சார்ந்தவர்கள் இஸ்லாமிய பெண்மணிகள் எண்பது பேர்களுடைய ரிப்போர்ட் வெளியானது அதுல ஒரு ரெண்டு மூன்று பேர்கள் இஸ்லாமியர்கள் கணவனுக்கே தெரியும் தெரிஞ்சே வெளிநாடுகளில் இருந்து அதை போன்ற மாற்று மாநிலங்களில் இருந்து பாம்பே போன்ற இடங்களுக்கெல்லாம் அங்கிருந்து வரக்கூடிய பெண்கள் அங்கிருந்து வரக்கூடிய ஆண்கள் ஒரு பத்து நாள் இருபது நாள் முப்பது நாள் தங்குறாங்கன்னு சொன்னா இவர் மனைவியை வாடகை கூட்டுவார் விபச்சாரத்தை கூடுவார் தெரிந்து நடக்கிற சூழல் அதன் மூலமாக இவனுக்கு ஒரு சம்பாத்தியம் இதை விட கேவலம் உலகத்தில் என்ன இருக்க முடியும் இந்த சமுதாயம் கண்டிக்கவே இல்லையே ஒரு பத்திரிகையிலாவது நம்ம சமுதாயத்தை சார்ந்தவர்களுடைய நிலை இப்படி இருக்கிறது இதை கண்டிக்க வேண்டும் என்ற உணர்வு பிறந்ததா இல்லையே வாழகை மனைவிகள் இஸ்லாமிய பெண்களில் கிடைக்கிற அளவிற்கு சமூகம் தாழ்ந்து வருகிறா விபச்சாரம் கொடி கட்டி பிறக்க இன்னொரு பக்கம் அதே மாதிரி வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கணவன்மார்கள் சில கணவன்மார்கள் அல்ல நம்ம கோயம்புத்தூரை காப்பாத்திட்டான் காப்பாற்ற வேண்டும் காலம் முழுக்க என்ன தஞ்சாவூர் போன்ற இடங்கள் காரைக்கால் போன்ற இடங்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே துபை மாப்பிள்ள அந்த மாப்பிள்ள இந்த மாப்பிள்ளைன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறது இங்க இருக்கிற காலம் குறைவு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு மாசம் இங்க இருப்பான் எதற்காக பணத்திற்காக பணத்திற்காக இளமையை இழக்கிறார் அம்மா இந்தாவுல இவர் சித்தாவுல அந்த அம்மா இந்தாவுல இருந்து இவர் சித்தாவுல இருப்பார் மகன் யோசித்து பார்க்கிறோம் இளமை காலங்கள் தன்னுடைய மனைவியோடு கழிக்க வேண்டிய சூழலை விட்டு விட்டு செல்வதால் அந்த பெண்கள் ஆட்டோ டிரைவர்களுக்கு இரையாகிற சூழல் டாக்ஸி டிரைவர்களுக்கு இரையாகிற சூழல் நிறைய நடக்கிறது இப்ப கணவனின் கண்டுகொள்ளாமையும் விபச்சாரத்திற்கு ஒரு பெரிய காரணம் அதை போன்று நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கும் முறை சரியாக இருக்க வேண்டும் இன்றைக்கு செல்லும் கொடுத்து பிள்ளைகளை வளர்க்கிற காரணத்தினால் தாண்டோண்டித்தனமாக ஒரு கேட்டு வழியா பாப்பா அனுப்பிச்சா அடுத்த கேட்டு வழியா ஒருத்தன் பைக்கோட நிக்கிறான் போயிடலாம் அல்லாத பாதுகாக்க வேண்டும் வளர்ப்பு முறை சரியில்லை இது அனைத்தையும் விட மேலாக நம்முடைய பெண்களுக்கு நம்முடைய ஆண்களுக்கு மார்க்கம் சரியாக போதிக்கப்படவில்லை மார்க்க அறிவு கொடுக்கப்படவில்லை மக்தவுகள் குறைந்து கொண்டே வருகிறது குரான் ஓதுகிற சூழல் குறைந்து வருகிறது ஒழுக்கம் கற்றுக் கொடுக்கிற சூழல் குறைந்து வருகிறது மார்க்கமின்மையின் காரணமாக நம்முடைய பெண்கள் இன்றைக்கு நடுத்தருவுக்கு வந்துவிட்டார்கள் விபச்சாரம் அதிகமாகிவிட்டது இது பாவமாக இந்த சமூகத்திற்கு தெரியவில்லையா இதற்கு என்ன உரிய வழிகளை எடுக்க வேண்டுமோ அதை எடுத்து இந்த கொள்ளும் கொடிய பாவங்களை நீக்கி வாழ்க்கையிலே வெட்டி வருவதற்கு வல்லுவலல்லா வாய்ப்புகள் நல்குவானாக வாகவன் தாகவா